திரு வேட்களம் சுவாமி திரு பாசுபதேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு நல்லநாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி சிமரம் நன்று நாள்தோறும் நம்பினை போய என்றும் இன்பம் கழைக்க இருக்கலாம் நன்று நாள்தோறும் நம்பினை போய என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் நன்று நாள்தோறும் நம்பினை போய என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் நன்று நாள்தோறும் கருப்பு வெஞ்சிலை காமனை காய்ந்தவன் கருப்பு வெஞ்சிலை காமனை காய்ந்தவன் காமனை காய்ந்தவன் பொறுப்பு வெஞ்சிலையால் புறம் செற்றவன் புறம் செற்றவன் பொறுப்பு வெஞ்சிலையால் புறம் செற்றவன் விருப்பல் மேவிய வேட்களம் கைதொழுது இருப்பனாகில் எனக்கு இடர் இல்லையே எனக்கு இடர் இல்லையே வேட்களம் கை தொழுது இருப்பனாகில் எனக்கு இடர் இல்லையே காமனை காய்ந்தவன் புறம் சற்றவன் வேட்களம் கைதொழுது இருப்பனாகில் எனக்கு இடர் இல்லையே எனக்கு இடர் இல்லையே வெட்களத்து உரை வேதியன் எம்கிறை வெட்களத்து உரை வேதியன் எம்கிறை எம்கிறை ஆக்கள் ஏறுவர் ஆனஞ்சும் ஆடுவரு புக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால் காப்பர் நம்மை கரைமிடத்து அண்ணலே வேட்களத்து உரை வேதியன் எம்முறை ஆக்கள் ஏறுவரு ஆனஞ்சும் ஆடுவரு பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால் அவன் பொன்னடி போற்றினால் காப்பரு நம்மை கரைமிடற்று அண்ணனே கரைமிடற்று அண்ணனே நாரினா ஏ அல்லல் இல்லை அருவினை தான் இல்லை மல்கும் வெண்பிறை சூடும் மணாளனார் பிறை சூடும் மணாளனார் பிறை சூடும் மணாளனார் செல்வனார் திருவேட்களம் கைதொழ வல்லராகில் வடியது காண்மினே வடியது காண்மினே வெட்களம் கைதொழ அல்லலில்லை வெட்களம் கைதொழ அறிவினை தான் இல்லை வெட்களம் மல்கும் வெண்புரை சூடும் மணாளனார் செல்வனார் திரு வேட்களம் கைதொழ வல்லராயில் வடியது காண்மினேன நன நன நரே நன ஹரே நன ந நண்பனாகி நன்மணி கண்டனார் துன்பம் இல்லை துயர் இல்லையாம் இனி நம்பனாகி நன்மணி கண்டனார் துன்பம் இல்லை துயர் இல்லையாம் இனி நம்பனாகி நன்மணி கண்டன என்பனார் உரை வேட்கட நன்னகரு கட்டப்பட்டு கவலையில் வீழாதே கவலையில் வீழாதே கட்டப்பட்டு கவலையில் வீழாதே பொட்டவல் உயிர் போவதன் முன்னம் பொட்டவல் உயிர் போவதன் முன்னம் உயிர் போவதன் முன்னம் நீர் சிட்டனார் திருவெட்களும் கைதொழ பட்டவல் வினையாயின பாருமே வெட்களம் கைதொழ பட்ட கைதொழப்பட்ட வல்வினையாயின பாருமே வினையாயின பாருமே வினையாயின பாருமே வட்டமென்முலையாள் உமை பங்கனார் எட்டும் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆயினார் வட்டமெல் முலையாள் உமை பங்கனார் எட்டும் ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஆயினார் சிட்டசேர் திரு வெட்களம் கைதொழுது இட்டமாகி இரு மட நெஞ்சமே மட நெஞ்சமே மட நெஞ்சமே வேட்களம் கைதொழுது இட்டமாகி இரு மட நெஞ்சமே மட நெஞ்சமே மடநெஞ்சமே நட்டமாடிய நம்பனை நட்டமாடிய நம்பனை நாள் தோறும் இட்டத்தால் இனிதாக நினைமினோ நம்பனை நாள்தோறும் இனிதாக நினைமினோ இனிதாக நினைமினோ நட்டமாடிய நம்பனை நாள்தோறும் இட்டத்தால் இனிதாக நினைமினோ வட்டவார் முலையாள் உமை பங்கனார் சிட்டனார் திருவேட்களம் தன்னையே நினைமினோ ஏ நாள்தோறும் திருவேட்களம் நினைமினோ இனிதாக நினைமினோ வட்டவார் முலையால் உமை பங்கனார் சிட்டனார் திருவேட்களம் தன்னையே வட்டமாமதில் மூன்று உடை வல்லரன் சுட்ட கொள்கையர் ஆயினும் சூழ்ந்தவர் குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திருவேட்களச் செல்வரே திருவேட்களச் செல்வரே நலன மலன வட்டமாமதில் மூன்று உடை வல்லரன் சுட்ட கொள்கையராயினும் சூழ்ந்தவரு குட்டவல்வினை தீர்த்து குட்டவல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திருவேட்களச் செல்வரே திருவேட்களச் செல்வரே திருவேட்களச் செல்வரே திருவேட்களச் செல்வரே சேடனாருறையும் செழுமாமலை ஓடி ஆங்கெடுத்தான் முடி பத்திர சேடனார் உரையும் செடுமாமலை ஆங்கு எடுத்தான் முடி பத்திர சே கேட்கணும் சேர்மீனே வெட்கணம்